அதை கையாள வேண்டும் என்பதை மிக சுருக்கமாக நான் இங்கு கூற விரும்புகிறேன் அல்லாமத்தாலா குரான் நூத்தி பதினாலு சூறாக்கள் சில நபிமார்களுடைய பெயரை கொண்டு சூறாக்களை ஆரம்பித்திருக்கிறார் சூரத்து மூ சூரத் இப்ராஹிம் சூரத் ஹூ சூரத் யூஸ் அதே போல ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் கனிமானத்திலே இங்கு நான் ஓதிய திருவசனங்கள் அது தாவூத் இஸ்லாத்துடைய ஆட்சியையும் அவருடைய மகனான சுலைமான் அலி இஸ்லாத்துடைய ஆட்சியை பற்றி அல்லாஹாரா இங்கு குறிப்பிடுகிறார் இந்த ரெண்டு ஆட்சி முறைகளும் இங்கு பயன் செய்யப்பட்டிருக்கிறது சுரத்து சாதுல முப்பத்தி எட்டாவது திருவசனத்தில் அல்லாத யாதாவும் இன்னும் ஜாலியாக கலைப்பதற்கில் அப் பக்கம் வயதன் நாசிபின் ஹப் தாவூதே உன்னை நான் இந்த பூமிக்கு கலீஃபாவை அமைத்திருக்கிறேன் நீ நீதமாக உண்மையான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று தாவூத் அவர்களை அல்லாஹாலா கட்டளை பிறப்பித்தார் அவர்களுக்கு பிறந்ததுதான் சுலைமான அவர்களை பற்றி அல்லாஹாலா சொல்லும் பொழுதே சூரத்து தமிழ் அந்த எருமை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆட்சிப்பது அல்லாஹுடைய பார்வையில் எறும்பை விடவும் அற்பமானது மந்தஷா நாடுபவர்களை உயர்த்துவான் நாட்டுவர் தாழ்த்துவான் இன்று ஆட்சி நாளைக்கு மறிய இன்றைய மறிய நாளைக்கு ஆட்சி அல்லா செல்கள் ஐயா முதாவிதுகா நாஸ் இது கைகளை மாற்றி மாற்றி கொடுக்கிறோம் என்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹு இந்த ரெண்டு தகப்பனுக்கும் மகனுக்கும் பெரும் ஆட்சி கொடுத்தார் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களும் தாவூத் அலிஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கல்வியை கொடுத்தோம் அவர்கள் அவ்வொருவரும் அந்த இதற்கு புகழ்ந்தார்கள் அல்லாவுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாவை அவர்கள் துதித்தார்கள் அவன்தான் விசுவாசம் கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்களை நல்கிறான் என்பதாக அவர்கள் இதில் மிக தெளிவாக இருந்தார்கள் கண்ணியமானவர்களே அதனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் குரான்ல சுமார் இருபத்தஞ்சு சூறாக்கள்ல அறுபத்தி மூணு ஆயிரத்துகள்ல குறிப்பிட்டது அவர்களுக்கு எல்லாம் ஆட்சி கொடுக்கவில்லை ஆனா அநியாயக்கார ஆட்சியில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தவறாக நடக்கக்கூடியவர்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை அல்லாம் தலா குறிப்பிட்டு அல்லாஹ் இன்ன இப்ராஹிம் என்று அவர்களை பற்றி அல்லாஹால இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பின்பற்றப்படும் ஒரு தலைவராக இருந்தார் என்பதாக அல்லா தலா குறிப்பிடுகிறார் உம்மத்தன் முதல் என்பதாக கொடுக்கப்பட்ட ஆட்சிக்கும் சமம் அதுல சுலைமான் இஸ்லாம் கேட்ட துவா அவர்கள் துவா கேட்கிறார்கள் காரணி நல்ல என்ன மன்னிச்சு எல்லாரும் அல்லா கிட்ட கேட்க வேண்டியதுதான் யார என்ன மன்னிச்சு அப்படி முழுக்க லாயப்பதில்லையாக நீ யாருக்கும் கொடுக்காத அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீ எனக்கு கொடையாகத்தான் கேட்டார்கள் இந்த அன்கள் நீ கொடையாளர் என்பதாக இவராய் சுலைமலாம் கேட்டுக்கொண்டதை அல்லா அவர்களுக்கு உலகத்தில் எந்த ஆட்சியாளரும் வரமாட்டார்கள் அப்படி அல்லாம் காற்றையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் அல்லாஹாலா அவர்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தார் அல்லா அவர்களுக்கு கொடுத்த அந்த உயர்வு அந்த மதிப்பு அந்த அந்தஸ்தை அல்லா அவர்களை அதன் விரிவாக பேசப்பட வேண்டும் இந்த இடத்துல நான் சில குறிப்புகளை மட்டும்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் யூசுப் அலிஸ்லாம் ஒரு மந்திரியா அமைச்சராக வந்தார்கள் கேட்டெடுத்தார்கள் எனக்கு இந்த பதவியை தாண்டு கேட்டார்கள் எனக்கு இந்த பதவியை தந்தால் நான் இதை சீர் செய்ய முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை யூசுப் அலிஸ்லாம் எடுத்ததாக அல்லாஹு சலா குரான்ல சொல்லி காண்பிக்கிறார் ஆக கண்ணியமானே எப்படி நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறானோ இறுதி தூதராக வந்த செய்யதும் மதீனா முகமது முஸ்தபா சல்லா அலே அவர்களுடைய பதிமூணு வருட மக்களுடைய ஆட்சி அந்த மக்களுடைய வாழ்க்கை அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட கொடூரமான நிலைமைகள் அதில் அவர்கள் தன்னை சமாளித்துக் கொண்டு மதீனாக்கு வந்ததற்கு பிறகு மதீனால ஒரு அழகான ஸ்டேட் உருவாக்கினார்கள் அந்த ஸ்டேட் எப்படி இருந்துச்சுன்னா அதுல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிலை வழங்கக்கூடியவர்கள் அங்கே முஸ்லிக்கீன்கள் நயவஞ்சர்கள் மாற்று மதத்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஸ்டேட்டை செல்லும் ஒரு கிறிஸ்டியன்ஸனை ஒரு யாப்ப அளவாக அமைத்தார்கள் உலகத்துக்கு இன்று ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்டியூஷன் இருந்தால் உலகத்தில் உள்ள பெரும் பெரும் அறிவாளிகள் படிக்கக்கூடிய ஒரு ஒரு கன்ஸ்டியூஷனாக இருந்தால் அதை செல்வார்கள் தக்மீலால ஏற்படுத்தின அந்த கன்ஸ்டியூஷன் தான் விராஜ் சாதனை எப்படி முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தால் பெரும்பான்மையினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மையினர்கள் முஸ்லிம்கள் ஆட்சிக்கு இருந்தால் அந்த சிறுபான்மை மக்களுக்கு எப்படி உரிமைகளையும் ரைட்ஸையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையை அவர்கள் காட்டி கொடுத்து விட்டுதான் இருந்தார்கள் யூதர்களோட பல ஒப்பந்தங்களை செய்தார்கள் அந்த ஒப்பந்தங்களில் அவர்கள் துரோகமும் அநியாயமும் செஞ்சத்தினாலதான் அந்த உடன்படிக்கை அது அதை நடைமுறையற்றதாக மாறியது அந்த அந்த அனுமதித்திருப்பார்கள் கனிவார்களே செல்ல பெற்று சென்ற கலிபா சொன்னா இதுல சுமார் முப்பது வருஷம் உலகத்துடைய மூன்று ஒரு பகுதியை கத்தாவுடைய கல்வி காத்துக்கு வர முடியும் இந்த காத்துக்கு வர மாட்டார் என்று மக்கத்தில் சொன்ன அந்த உமர் எப்படிப்பட்ட பத்து வருஷ ஆட்சியை நடத்தினார் அபுபக்கரதையிலான அவர்கள் ரெண்டு வருஷம் ஆட்சி நடத்தினார்கள் அதில் உஸ்மானதையிலான அவர்கள் பன்னெண்டு வருஷம் ஆட்சி நடத்தினார்கள் அலிரமில்லானவர்கள் நாலு வருடம் ஒன்பது மாசங்கள் ஆட்சி நடக்கிறார்கள் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிலாஃபத்து ஃபி உம்மதி 30 சன நபி அவர்கள் இதை நபி அவர்கள் செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்னுடைய உம்மத்தில் கிலாபத்தை அல்லாஹ் முப்பது வருஷம் ஏற்படுத்துவார் அதற்கு பிறகு ஆட்சியாளர்கள் இதை கைகொள்மையாக மாற்றி விடுவார்கள் என்ற எச்சரிக்கையும் செல்லும் அவர்கள் செய்யாமல் இருக்கவில்லை அதனால் யாரும் இப்படியும் சொல்லக்கூடாது இஸ்லாத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை யாரும் இப்படியும் சொல்லக்கூடாது இஸ்லாம் என்றால் அரசியல் தான் இல்லை இஸ்லாம் வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அது அக்குவேர் ஆணிவேர் மிக தெளிவாக கோடித்து காண்பித்திருக்கிறதோ அதே போல அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் மிக அழகாக செல்லும் சாபாக்கள் அவர்களுடைய கிலாபத்துல எப்படிப்பட்ட சுகாதமா நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்தார்கள் அந்நிய மதத்தவர்களை எப்படி மதித்து எப்படி அவர்களுடைய ஆட்சியில பிற மதத்தவர்களுடைய கொடுத்தார்கள் அந்த அந்த வரைக்கும் அட்லாண்டிக் ஓஷன் வரைக்கும் சென்று அந்த காலத்துல சகாபாக்கள் அந்த கடல்ல போய் தன்னுடைய குதிரையை போட்டு கங்கால பூமி இருக்கும் என்றால் அங்கேயும் நாங்க போவோம் என்று சொன்னார்கள் அல்லாம அப்படிப்பட்ட ஆக்கிரமித்து அநியாயம் செய்து பலவந்தப்படுத்தி நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி அல்ல அந்த அந்த சாவியை உமர்றது எல்லாம் அவர்கள் அவர்கள் போகக்கூடிய வாகனத்தில் பிரயாணம் செய்து போகும் பொழுது வைத்தல் மக்திஸ் எந்த வயசில் மக்திசை கிறிஸ்தவர்கள் வைத்திருந்தார்களோ பிறவு போலை வீசினார் அந்த ஃபாதர் அந்த பிஷப் அந்த காடினல் அவர் சொன்னால் அந்த போப் சொன்னார் நீங்க தான் இந்த ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார் அல்லாஹாலா அப்படிப்பட்ட திறமையை ஆற்றலை உமர்வதில் அவர்களுக்கு கொடுத்தார் அதனால் தொழுகை எப்படி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆட்சியில மனிதர்கள் வரக்கூடிய நேரத்துல எப்படி இருக்கணும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஆட்சி முறை அது ஒரு காலத்துல டெமோக்ராட்டிஸ் இருந்தது அது சோசியலிசம் இருந்தது வித்தியாசமான ஆட்சி முறைகள் இருக்கலாம் அதில் ஸ்லாத்துல சில சில முரண்பாடுகள் இருந்தாலும் உலகத்தில் எங்களுக்கு வேறு வழி கிடையாது இந்த முறையைதான் நாம் கையாள வேண்டும் இப்ப இந்த முறையை கையாளும் பொழுது இதுல இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நான் விரிவாக பேசுவதென்றால் இது பல மணி இதற்கு தேவைப்படும் நான் விரிவாக பேசவில்லை சுருக்கமாக உங்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் நாம் இந்த நாட்டில் எழுபத்தி இரண்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டு பிரச்சனைகள் தான் இந்த நாட்டில் வாழ்ந்து இந்த நாட்டுடைய மண்ணுடன் நாம் மரணிக்கக்கூடியவர்கள் எங்களை உள்ளத்தில் இருக்கலாம் மதீனத்தின் மவுத்து வேறும் என்று அல்லாவின் பாதையில் மறந்த வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்யலாம் நான் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் அதனாலதான் இலங்கையுடைய ஜனாதிபதிக்கு நாம் ஒரு முக்கியமான செய்தியை தெரிவித்தோம் இலங்கையின் எழுபத்தி இரண்டாவது சுதந்திரத்தை முன்னிட்டு நீங்கள் ஆற்றிய உரைக்கு அகில இலங்கை செய்யத்திலுமா நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது இந்த உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக அமைந்திருந்த முதலில் இந்நாட்டு மக்களின் உரிமைகளை இத மத வேதமின்றி பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தது இந்நாட்டு மக்களது சுதந்திரத்தையும் சரணாகத்து பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய தூர நோக்கு கொண்ட ஒரு தலைவரை பெற்றிருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் எவ்வித இன மத பேதமின்றி அனைத்து மக்களிடம் ஜனாதிபதியாக செயல்படுவதாக நீங்கள் உங்கள் குறையில் குறிப்பிட்டதை பாராட்டுகிறோம் மேலும் உங்கள் தேசத்தை கட்டி எழுப்பும் பயணத்தில் முஸ்லிம் சமூகம் தனது அனைத்து வித பங்களிப்பையும் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றது இலங்கையில் உள்ள அனைத்து பிரஜைகளதும் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாத்து நடப்பீர்கள் என்ற உறுதி எமக்கு உங்களது பணியை நல்ல முறையில் செய்து நாட்டை அபிவிருத்தியுடைய செய்வதற்கும் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஆயுளுக்கும் நாம் பிரார்த்திக்கிறோம் என்ற ஒரு முக்கியமான செய்தியை செவிய சொல்லுமா இந்த எழுபத்தி இரண்டாவது சுதந்திர தினத்தில் அவர் ஆற்றிய உரைக்கு நாங்கள் எங்கள் மீது ஒரு கடமை இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த நாட்டு சார்பாகவும் இந்த நாட்டு முஸ்லிம்கள் சார்பாகவும் அவர் ஆற்றிய உரை மிக பொன்னால் எழுத்துகளால் எழுதப்பட வேண்டும் என்பதில் மாற்ற கருத்து கிடையாது என்பதனால் இதையும் நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம் கண்ணியமானவர்களே நாம் இந்த நாட்டுக்கு மிக பாத்திரமாக வாழ்ந்தவர்கள் நாம் எழுபத்தி இரண்டு வருடம் சுதந்திரத்துக்கு மட்டும் வாழ்ந்தவர்கள் அல்ல நாம் ஆயிரத்தி இருநூறு வருடத்திற்கு மேல் வாழ்ந்தவர்கள் அரபியர்கள் இந்த நாட்டுக்கு புதுதல்ல அரபு பாஷை அது இரண்டாயிரத்தி இருநூறு வருடத்துக்கும் மேல் இந்த நாட்டில் பழங்கப்பட்டிருக்கிறது நாம் இதை படிக்கவில்லை நாம் இதை அறிமுகப்படுத்தவில்லை நாம் சரியாக எடுத்து செயல்படுத்தவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய குறைபாடு இருக்கிறது தவிர நாம் இதை கற்பிக்க வேண்டும் மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அரபு நாட்டு அரபு அரபியர்கள் இந்த நாட்டுக்கு வந்து இரண்டாயிரம் வருடத்துக்கு முதல் அன்றாதபுர பகுதிகளில் அவர்கள் வசித்திருக்கிறார்கள் என்பதை அது வரலாற்று பதியப்பட்டிருக்கும் ஒரு உண்மையாக இருக்கிறது அதோடு ஆயிரத்தி முன்னூறு வருடங்களாக முஸ்லிம்கள் நபியவர்களுடைய காலம் பெற்று அதற்கு பிறகு அதன் உமர்வியலாருடைய காலத்தை பெற்று பல வரலாறு பதிவுகள் இங்கு பதிவாக இருக்கிறது அதனால் நாம் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இதை வெளிப்படுத்துவது எங்களுடைய கடமை நாம் இந்த நாட்டுக்கு எந்த வகையிலும் அநியாயமோ துரோகமோ நாம் செய்தவர்கள் அல்ல என்பதை முஸ்லிம்கள் என்றுமே அதில் உறுதியாக இருக்கிறோம் இருபத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது எங்கள் தலைமுறை சொன்னாலாக அமைந்திருந்தது அதை நாங்கள் செய்ததல்ல அதை சில பலிக்கிறது இஸ்லாம் என்ற பேரில் உலகத்தில் உள்ள இஸ்லாம அந்த முயற்சியால் சிலர் அதுக்கு விலை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதற்கு முன்பிருந்த ஜனாதிபதியும் பலரும் மிக தெளிவாக அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் கண்ணியமானவர்களே இந்த இந்த காலகட்டத்தில் குரானையும் அதீத்தையும் இஸ்லாமிய அடிப்படைகளை மிக தவறாக வழிநடத்தும் ஒரு சில கும்பல் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இதை முறியடிப்பது எங்களுடைய மாநில பொறுப்பாக இருக்கிறது நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த ஜனாதிபதிக்கு நாம் பிரார்த்தனை செய்தோம் அல்லாடிடம் கொண்டாடினோம் குரோத்துகள் ஓதினோம் தலைவரை சார்ந்து கேட்டோம் அல்லாஹால தந்திருக்கிறார் அதற்கு நன்றி உள்ளவர்களாக துவா ஈடுபடுவதுடன் அடுத்து மார்ச் மாசம் இரண்டாம் திகதி ஒவ்வொரு ஜனாதிபதி இந்த பாலிமத்தை கலைத்து விடுவார் இந்த பாலிமத்தை கலைத்ததற்கு பிறகு ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சு அது எங்களுடைய நாட்டுடைய முதல் நோம்பாக அல்லது இரண்டாவது நோம்பாக இருக்கலாம் அந்த நேரத்தில் எலெக்ஷன் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதுல முஸ்லிம்கள் இப்பொழுதிலிருந்து முதலாவது அல்ல அடுத்த பண்பாடும் வாசிக்க வேண்டும் மட்டும் எந்த ஒரு காரியமும் நடக்குமாக இருந்தால் நபி அவர்கள் தாயப்புக்கு போய் அடிப்பட்டு நிற்கும் படியத்தை வைக்கிறேன் உலகத்திற்கு ரகமத்தாக வந்த நபியை அல்லாஹாலா இறுதி நபியாக அனுப்பிய நபியை சொர்க்கத்துக்கு முதலாவது போகக்கூடிய நபியை அல்லாவுக்கு மிக நெருக்கமான நபியை அல்லாஹாலா சுரத்தும் நஜ்மில் அல்லாவுடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்ட நபியை எல்லா இமாம் நபிமார்களுக்கும் இமாமாக இருந்த நபியை அந்த காவத்துள்ளால கலத்தை கட்டி நசுக்கி அவர்களுடைய நாம் வெளியாகும் அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் வெறுமனே துவா மட்டுமல்ல துவாவுடன் சில நகர்வுகள் செய்வது மிக அவசியமாக இருக்கும் அதில் சிலவற்றை நான் இங்கே உங்களுக்கு என்னுடைய அபிப்பிராயமாக சொல்ல விரும்புகிறேன் இதை கொண்டு அனைத்து முஸ்லிம்களும் தவறாது வாக்களிக்க வேண்டும் வரக்கூடிய அந்த இலட்சத்திற்கே உங்களோட வாக்கு பதில்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் முஸ்லிம்களுடைய வாக்குகள் இருக்கின்றன அதுல ஒரு பன்னெண்டு லட்சம் நாங்கள் வாக்களிப்போம் அந்த விஷயத்துல நாம் எல்லாரும் நோம்பாக இருந்தாலும் நான் அயாத்தோடு இருக்கணும் இல்லையோ இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு பல சந்தர்ப்பத்தில் அபாயுதங்களை பகிர்ந்திருக்கிறோம் இதே மெம்பர்ல தான் இந்த நாட்டுடைய வரலாற்றில் பதினேழாயிரம் நான் இரண்டாயிரத்தி நாலில் அந்த அந்த சும்மாவை நடத்தியது நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் அந்த ஊதூரில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இருந்து இந்த வெண்பது பல முக்கியமான சந்தர்ப்பங்களில் அந்த மன்னாரில் இருந்த மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த மக்கள் விரட்டப்படக்கூடிய நேரத்திலும் இதே மெம்பரில் நாம் பேசியிருக்கிறோம் இன்றும் இந்த விஷயத்தை நான் ஒரு அமானிதமாக நான் இன்று மௌத்தாகலாம் நாளைக்கு மௌத்தாகலாம் ஆனால் அல்லா என்னிடத்தில் கேட்டார் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு நீ சொல்ல வேண்டியதை சொன்னி ஆண்டு கேட்டார் ஆம் நான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வதை நான் ஒரு அமானிதமாக எடுக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் தயவு செய்து உங்களுடைய நான் இங்கே உடன்புறப்புகள் இந்த மகள் என்னிடத்தில் நான் யாருக்கு வாக்களிக்க என்று கேட்ட நேரத்தில் நான் அதை சொல்லல நான் இன்னும் பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதை எல்லோரும் அது ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமை ஆனால் நாம் ஒரு ஒருவேளை தவறாக வழிநடத்தப்படுகிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்டில் பாகிஸ்தானை விடவும் படிப்பறிவில் கூடுதவர்கள் இருக்கிறார்கள் நாட்டுடைய அந்த எஜுகேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லா தாரா அலமது இல்லா முஸ்லிம்களும் மாற்றவர்களும் அல்லாத கிருப்பை கொண்டு நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் உலக கல்வியை தந்திருக்கிறார் மார்க்க கல்வியை தந்திருக்கிறான் உலமாக்களையும் தந்திருக்கிறான் தொழிலாளிகளையும் தந்திருக்கிறான் புத்திஜீவிகளையும் தந்திருக்கிறான் நல்ல மக்களை தந்திருக்கிறான் இபாதுர் ரஹ்மான் அல்லது என்னுடைய நல்லடியார்கள் பூமியில் பணிவாக நடக்கிறார்கள் என்று அல்லாஹ் தாலா நல்லடியார்களை பாராட்டுகிறார் இலக்கை வாழ் முஸ்லிம்கள் அரசியல் தொடர்பான தங்களது பாரம்பரிய முறையை மாற்றி அமைத்தல் வேண்டும் பாரம்பரியமாக இப்படிதான் சென்று வந்தோம் என்பது அல்ல காலத்தின் தேவை என்ன என்பதை ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஊர்ல உள்ள உலமாக்களும் ஒவ்வொரு ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்களும் ஒவ்வொரு ஊர்ல உள்ள பார்லிமெண்ட் எம்பி இப்பொழுது பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய இருபது எம்பிமார்களையும் நாம் மிக பணிவாக முஸ்லிம்கள் சார்பாக உலமாக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் ஒற்றுமையாக விட்டுக் கொடுங்கள் தூர்நோக்கோடு நடந்து கொள்ளுங்கள் கால சூழல் என்ன உலகத்துடைய சூழல் என்பதை மிக அவதாரமாக பாருங்கள் விட்டுக் கொடுங்க எனக்கு வேண்டாம் இந்த பதவியை என்று சொல்லுங்கள் அல்லா உங்களை உயர்த்துவான் நானில் இந்த நேரத்துக்கு வர வேண்டும் வேறொருவர் தான் வர வேண்டும் என்றால் அவரை நீங்கள் நிற்பாட்டுங்கள் அபூதர் சொன்னார்கள் அபூதர் ரெண்டு பேருக்கும் தலைவராக வரக்கூடாதுன்னு சொன்னார்கள் யாரும் பதவியை கேட்பானோ அவன் வந்து கலத்த கத்து இல்லாம வெற்றிடத்துக்கு சமம் என்று சொன்னாங்க அதனால எச்சரிக்கை வந்திருக்குது இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு நான் தான் பொருத்தமானவர் இருந்திருந்தால் அந்த பொருத்தமானவரை நெல் என்று முஸ்லிம்கள் சிதறிவாழும் பிரதேசங்களில் அங்குள்ள பெரும்பான்மை சமூகங்களுடன் இணைந்து தேசிய கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்தாக வேண்டும் சிறந்த முஸ்லிம்கள் சிறந்து வாழக்கூடிய பகுதி முஸ்லிம் ஏரியாவில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய பகுதிகள் முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம எதிர்வது வீதம் எதிர்பத்தி ரெண்டு வீதம் பௌத்தர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நல்ல எங்களோட கொஞ்சம் நாங்க கொஞ்சம் தூரம் அந்த வேண்டும் அரசியல் என்ன செய்ய வேண்டும் சில உள்ளது அல்ல உள்ளது அல்ல கண்டிக்கு உள்ளது அல்ல அல்ல வித்தியாசமான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டி இருக்கும் என்பதையும் எல்லோரும் அறிந்து எடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கு கொள்ள விரும்புகிறேன் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் மாவட்ட பிரதேச நிலைகள் தக்கவது அந்த பகுதிகளில் தேவையான பொருத்தமான அந்த பயன்மிக்க வழிகாட்டல்களை அப்பகுதி வாழ் முஸ்லிம்களுக்கு வழங்கி அழகான வழிகாட்டலை செய்ய வேண்டும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கண்ணியமானவர்களை அல்லாஹாலா இந்த நாட்டில் எங்களுக்கு நல்ல கயிறுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்துல இருந்து நாங்கள் சில சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதை முறியடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் பலரை விட்டுக் கொடுத்திருக்கிறோம் எதெல்லாம் விட்டுக் கொடுக்க முடியுமோ நபையவர்கள் காவத்துள்ளாவ உடச்சி புதிய கட்டிடம் கட்டக்குள்ள ரெண்டு கதவுகள் வச்சு கட்டணும் கொண்டு நபியவர்கள் விரும்பினார்கள் ஆனா சொன்னாங்க இந்த நேரம் நான் அதை செய்ய போனா இந்த புதிதாக வந்த முஸ்லிம்கள் சில பேரை காட்ட விட்டுருவாங்க அவர்களுக்கு சந்தேகம் போகும் இதே புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு நாங்க ஒரு பெரும்பாலும் சமூகத்தோடு வாழப்போல சில சில விஷயங்களை மாற்றம் அனுமதித்த சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கிறோம் அது விட்டுக் கொடுக்கிறது எனக்கு பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்காக இரண்டாவது வேண்டாம் கடந்த உலகத்துடைய அரசியல் அது ஜியோ பாலிட்டிக்ஸ் அது எப்படி அமையுதுன்னா தான் அதனுடைய மார்க்கெட்டிங் ப்ரொடக்ட் அதுல நான் நீங்கள் தான் நிறையாக அதுல ஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய நலவும் தீமையும் சமமாக மாற்றாதே தீமைக்கு பதில் நலவாக கொடுக்கிறேன் ரசூசல்லாது செல்லும் சொன்னார்கள் குரானதை வழிகாட்டியதை ரசூலாது செல்லும் செய்து காட்டினார்கள் உகதில ஷகிதாக்கப்பட்ட எழுபது சகாபாக்களுக்கு பலி எடுப்பதற்கு நான் ஒன்றுக்கு பத்தெடுப்பேன் எழுநூறு பேரை கொள்ளுவேன் என்று சொன்ன நபியவர்களுக்கு அல்லா சொன்னார் சூரத்து நகர் பதினாறாவது சூரத்தில் அந்த மூணு கடைசி ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்லி காட்டினான் அப்படி முடியாது நீங்க மன்னிக்கிறது தான் ஆபம் ஏறாதுன்னு சொன்னார் அதனால இந்த நாட்டு பெரும்பான்மை மக்கள் நல்ல மக்கள் ஒரு சிலர் எல்லா பகுதியிலையும் சில சில புறப்பாடுகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதை சகித்துக் கொண்டு துவாவோட பணிவோட அகலாக்கோட சில சிவில் சமூகம் உலமாக்கல் வியாபாரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டு அரசியல் தலைவர்களுடன் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை நான் இங்கு உறுதிப்படுத்த விரும்புகிறேன் எல்லோரும் அதுக்காக துவா செய்ய வேண்டும் அல்லாஹு இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்க வேண்டும் அவர்களும் தாராள தன்மையோடு நடந்து கொண்டு எதிர்காலத்துக்கு நல்ல இந்த முஸ்லிம்களை ஒரு நாளும் தவறான வழியில யாரும் பயன்படுத்த விடாமல் தூர்த்தோக்கோட நல்ல பணிவோட எப்படி செய்யறது மூலமா இரண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த நாட்டுடைய அமைப்புகளை ஒன்றுபடுத்தி இந்த நாட்டுடைய அமைப்புகளை ஒன்றுபடுத்தி ஒற்றுமை பிரபந்தத்தை வளர்ந்து இந்த நாட்டுடைய எல்லா அமைப்புகளும் ஒன்றுபட்டிருக்க காக்கலாக இருக்கலாம் ஜமாத்துகளாக இருக்கலாம் ஒன்றுபட்டிருப்பதற்கு வழி செய்திருக்கிறோம் ஓ அரசியல் தலைவர்களே முதிர்வில் உள்ளவர்களே அனுபவசாலிகளே நிச்சயமாக அமோக வெற்றியை அல்ல பல செயல்களை தொடர வைப்பார் என்பதை இங்கு குறிப்பிட்டுக் கொண்டு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஒரு சோகத்தையும் சொல்லி குடித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கெசட் வந்திருக்கிறேன் அந்த கெசட்ல எழுபது ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ்களை இன்டர்நேஷனல் தீவிரவாதிகளாக பதிவு செய்யப்பட்டார்கள் இது எங்களுக்கு இருபத்தி ஒண்ணு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது எப்படி மிக சோகமான நாளோ அதே போல இந்த எழுபது பேர் தீவிரவாதிகளாக கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது இருக்குதே அது மிச்சம் சீரியஸான இந்த நிலைமை நீடிக்க கூடாது இதுக்கு நாம் இடமளிக்க கூடாது ஏந்த மகன் இப்படிப்பட்ட ஒன்றில் இருக்கிறார் என்றால் என்னுடைய கடமை அவனை வழங்க வைப்பது அவனை திருத்துவது அவனுக்கு வழிகாட்டுவது அது முடியாவிட்டால் ஏந்த மகன் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதை நூகரை சொன்னதை போல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பதான் இந்த நாட்டுடைய கடுமை பாட்டை சரிவர செய்தவர்களாக நாம் ஆக முடியும் மகள் என்பதினால் அது தங்க ஊசி நெஞ்சில் குத்திக் கொள்வதற்குள்ளது அல்ல என்பதை ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது என்ற பூர்வீகம் ஜனநாயக நாட்டில் நாம் பல உரிமைகளுடன் வாழ்ந்திருக்க வேண்டும் வாழ்ந்திருக்கிறோம் இது தொடர வேண்டும் அல்லாஹு தாலா இதை கையாவை பறக்கத்தாக்கி வைத்து இந்த நாட்டுடைய அனைத்து விஷயங்களை சிறப்பாக செய்ய அல்லாஹ் தாலா பெருமை செய்வாராக இந்த நாட்டில் அமைச்சர்களாக பதவி வைக்க இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மரணித்தவர்கள் உயிர் வாழக்கூடியவர்களுக்கும் துவா செய்கிறோம் அல்லாஹ் ஒற்றுமையுடன் இந்த நாட்டுடைய கைவை நாடே பெரும்பான்மை சமூகத்துடைய நிலைமைகளை புரிந்து செயல்படக்கூடியவர்கள் அல்ல எங்களை ஆக்குவாராக எங்களை உள்ளங்களை ஒற்றுமை ஆக்குவாராக அடையமான கொண்டு நடத்துவாராக நல்ல பண்பை மக்கள் ஆக்கியம் தருவாயாக எங்களுடைய சோதனைகளை இல்லை வெளியேறக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக சரியான வழிகாக்களை எங்களுக்கு தருவாயாக அல்ல தூக்கத்தோடு செயல்படுத்த பேசுவாயாக உங்களை கஷ்ட நஷ்டம் போக்கிடுவாயாக நோயாளிகளுக்கு பொருள் சுகத்தை தருவாயாக கடனாளிகளுடைய கடல்கள் நிவர்ச்சியை தருவாயாக கஷ்டத்தில் உள்ளவர்கள் கஷ்டத்திலிருந்து விடுவிப்பாயாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களிடத்தில் மன்றாடுகிறோம் அல்லா இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை இந்த ஜனநாயக நாட்டில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவருக்கு கீழ் சிறப்பாக அமைய நீரை நிர்வகிச்சு வாழ்ந்த வசந்தா